நடுவருக்கும் அவைக்கும் வணக்கம் ஐயா நான் ரவுடி ஐயா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஐயா இது அறிமுகப்படுத்த ரெண்டு ரெண்டு பசங்க இருக்காங்க ஐயா அவங்க ஐயா சரி என்னோட அவங்க ரவுடியும் ரவுடியா சும்மா ரவுடி நாய் சேர்க்கிற மாதிரி போன வாரம் தெரியாம ஒரு செல்ஃபி எடுத்து போட்டீங்க ஃபேஸ்புக்கில் ஆமா என்னோட சொந்தக்காரன் ஒருத்தன் பாசக்கார பையன் மாப்பிள்ள உன்னைய பார்த்தா ஸ்னேக் மாதிரி இருக்கடா அப்படின்ட்டான் என் பையன் அதை பார்த்து கெக்க பெக்க கெக்க பெக்கன்னு சொல்லிக்கிறான் நான் ஏன் நான் ரவுலின்னு சொன்னேன் தெரியுங்கய்யா நம்ம பசங்க வீட்டில் ஹோம் ஒர்க் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு வைங்க அப்பா நான் நான் ரவுடி நான் ரவுடி அப்படிமா அது மாதிரி என்னோட ஒய்ஃப் ஏதாவது ஒரு புது டிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏ நான் அன்னையில இருந்து ரவுடி ரவுடி ரவுடிம்பாங்க இந்த நாட்டில் வின்டர் ப்ளூஸ் அப்படின்னு ஒன்று வருங்க அன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க வீட்டிலேயே அப்படியே முறைச்சு தான் பார்ப்பாங்க எல்லாரும் வின்டர் ப்ளூஸ்னா ஒரு பயங்கர டென்ஷனாக இருக்கும் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை பெரிய சந்தோஷங்களா மாத்தி எங்க அனைவரையும் குடும்பங்களை எல்லாம் சிரிக்க வச்சு இணைச்சு இணைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமாவோட காமெடிங்கய்யா அவர் சொன்ன தலைவர் படத்துல அவர் நான் ரவுடி ஆயிட்டே என்ன சேர்த்துக்கிட்டார்ல வடிவேல அந்த ரவுடி உங்க சொன்ன மாதிரி அதிர்ச்சியான அப்படி இல்லை காமெடி ரவுடி ஆஹ் இப்படி சின்ன விஷயங்களை சந்தோஷப்படுத்தி நான் ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வச்சிருக்கிறது தமிழ் காமெடி தான் எனக்கு நடந்தது காதல் திருமணங்கயா காலேஜுக்கு போகும்போதே நானும் என்னோட ஒய்ஃபும் காதலிச்சு காதலிக்க தொடங்கிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கல காதலிக்க தொடங்கிட்டோம் என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட ரொம்ப கெட்டிக்காரன் என்னோட அற்புதமா என்னோட நல்லா படிப்பாங்க எல்லா விஷயத்த நல்லா கெட்டிக்காரங்க அற்புதமா வயலின் கூட வாசிப்பாங்க என்னைக்கு என்னைய லவ் பண்ண தொடங்கினாங்களோ அன்னையில இருந்து நான் மேல வரணும் நான் மேல வரணும்னு என்னைய உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இன்னைக்கு வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வீட்டுல சமைச்சுட்டு இருக்காங்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பசங்க ஒரு காலப்போக்கில் நான் கூட டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிம்பாங்க இந்த புருஷன் மாதிரிலாம் அப்படித்தாங்க ஒரு மாதிரி ஆடலாம் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு அவங்க செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு நான் நமக்காக இவ்வளோ தியாகம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒன்றுமே தெரியல எனக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு ஒரு படம் பார்த்தீங்க இங்க எடுத்த அமெரிக்கா எடுத்த படம் சிறுகை நடிச்சது அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு யாரோ என்னை பலர் பலர் ரெண்டு கண்ணத்துலயும் அடிச்சு கீழே போட்டு மூக்கு மூக்குன்னு குத்துற மாதிரி ஃபீலிங் எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கோம் நம்ம இப்படியா இருந்தோம் நம்ம அப்படின்னு என்னை அன்னைக்கு ஒரு யோசிச்சு உண்மையாவே நான் யோசிச்சேங்கய்யா இந்த மேடைக்காக நான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் வயலினை தொட்டிருக்காங்க திரும்ப அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படம் இல்லை உண்மையிலே அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்ரீதேவி தவிர வேற யாரும் பண்ண முடியாது அதான் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் அந்தம்மா ஏன்னா இந்த கணவன்ட்ட அவமானப்படுறதும் இந்த ஹோம்ஒர்க் தெரியாதுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் வந்து உடனே தெரிய போது இப்போ லட்டு போடு அப்படின்னு சொல்றப்பெல்லாம் எல்லா தாய்மார்களும் நம்ம பிள்ளை அவமானப்படுத்துறப்பையும் கணவன் அவமானப்படுத்த நாலு பேருக்கு நடுவில் அது நடக்கிறப்ப எப்படி வேதனைப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த படம் பார்க்குறப்ப தான் ஒரு அதிர்ச்சியே இருக்கும் உண்மையிலேயே நல்லா சொல்றீங்க ஏன்னா எல்லா வயசுலயும் அப்படித்தாங்கய்யா இப்ப most of them Suriya Jyothika நடிச்ச ஒரு படத்துல கூட இந்த பாட்டு வருங்கய்யா உனது கண்களில் எனது கனவை நான் காண போகிறேன் ஒன்றா பெண்டாசிகள் ஓர் நாள் சொல்லவே இப்படி பாடிட்டு நிப்பாட்டே நான் இப்படி பாடிட்டுங்க அவங்களோட கனவு திருக்குறள் மாதிரி தான் பாடணும் ஆமா ஆமா ஒரே ஒரு வர பாட்டு அந்த பாட்டுல பாருங்கயா தன்னோட கனவை தன்னோட புருஷனோட கண்ணுல பாக்குறாங்க இப்படியே சொல்லி சொல்லி அவங்களோட ஆசைகளை நம்ம வச்சுட்டாங்க ஆனா இந்த மாதிரி படங்கள் எங்க மாதிரி ஒரு சுயநலமான மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சுயநலமா தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற வைக்கிறீங்கயா விட என்னங்க வேணும் படத்துல மாத்திரை போட்டு தலைவலி போய் சொல்லிப்பா ஆமா இந்த சமருக்கு ஊருக்கு ஐயா இந்த சமருக்கு ஊருக்கு போயிருந்தோம் போய் மதுரையில் இருக்கிற பசங்க அப்போ படம் பார்க்கணும் அஞ்சான் பார்க்கணும் அஞ்சான் பார்க்கணும் அப்படின்னாங்க என்னடா படம் இங்கே வந்து படம் பார்க்க கேட்குறாங்க நம்ம பசங்க சேர்ந்து அஞ்சான் படம் பார்க்க கூப்பிட்டு போனேன் அடுத்த நாள் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் திருச்சிக்கு இந்த பசங்களை இங்க இருந்து நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு டென்ஷனான விஷயம் ஒண்ணுமே கிடையாது அங்க போய் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்பா டாய்லெட் கிளீன் இல்லம்பாங்க போனோன்னு as the toilet is not clean அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தா I don't have anything to do here I can't talk to எனிபடிம்பாங்க பயங்கர டென்ஷனாக தான் நம்ம போவோம் என்னடா நம்ம மானத்தை வாங்க போறாங்களே அப்படின்னு திருச்சிக்கு போறவங்க யார் போய் ரெண்டு நிமிஷத்துல பசங்களை காணா பார்த்தா அங்க இருக்க பசங்களா சேர்ந்து அஞ்சான் படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஐயா தாய் பிள்ளை தந்தை மகன் சகோதரி என்பது மட்டுமல்ல இந்த சொந்தக்காரங்க தாய் மாமன் சித்தப்பே மாமே மச்சான் இதுகளெல்லாம் எங்களோட இணைக்கிறது ஒரு தமிழ் சினிமா தாங்கய்யா அதுதாங்கய்யா உறவு இதனால சொல்லியிருப்பாரு டேரக்டரே வரல ஆட்டுப்பால் குடிச்சா அரி வழிஞ்சு எருமை பால் குடிச்சா எப்போ வந்து தீரும்னு காராம்பசு ஓட்டி வாண்டி தாய் மாமன் அதுபோய் பாடிப்பாங்க மானத்து முந்தையில மாங்குட்டி வெத்தமையில இந்த தாய் மாமையா இந்த பிள்ளைய நம்ம தங்கச்சியோட பிள்ளைய அப்படி அப்படி ஒரு பாசமா பாப்பாயா அந்த பாட்டுல அது இத்தனைக்கும் டைட்டில் கார்டில் வர பாட்டுங்க அந்த பாட்டுலயே உணர்ச்சி படமா இருக்கும் சரி நான் கடைசியா நான் சொல்ல வரேன் ஐயா இந்த குடும்பங்கள்ல சந்தோஷமா வச்சிருக்கு என்ன மாதிரி செல்ஃபிஷான கணவன்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா எங்க சொந்தங்களோட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா இவ்வளவு சொல்லிட்டீங்க இனிமே என்ன ஐயா நம்ம நாலு பேர் கட்ட துறைங்க கட்ட துறைங்களுக்கு நீ கட்ட நல்லா இருக்கு கைப்பிள்ளைங்களை பார்த்தா பாவமா இருக்கு நான் நான் பட்டிமன்றத்துல பேசுறதுதாங்க என் முத தடவை நீங்க தான் என் முத தடவை நான் பட்டிமன்றத்துல பேசுறேன் ஆனா தெரியலங்க நல்லா பேசுறீங்க அதனால என்னிலிருந்து ஏய் நானும் ரவுடி நானும் இயல்பா ஒரு மூணு நாலு விஷயம் இவ்வளவுதான் ஒரு படம் நீங்க கூட கேட்கலாம் அதை பிடிக்க ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு அப்படி இல்லைங்க பட்னத்தார் வந்து ஒரு சாதாரண ஊசியை பார்த்துட்டு மாறுறாருங்கிறாங்க காதற்ற ஊசியும் பாராது காண்பும் கடைவெளிக்கு மகன் எழுதி போறான் ஒரு ஓல துடுக்கல சொல்றான் நீ இறந்து போற போது கூட என்ன வரப்போகுது முருகன்ல சொல்லுவாங்க இல்லையா எப்பா பாத்துங்க ஏதாச்சும் மோதிரம் இருக்கான்னு அப்படின்ட்டு எப்படி வந்தோமோ அப்படித்தான் போப்போம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அவருடைய பையன் மருதவானம் அவன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் மாறினார் ஒரு புத்தகம் சிலரை புரட்டு போடும் சில வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையை மாற்றும் சொன்னார் ஒரு ஒரு படம் எனக்கு நான் நூறு படம் பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெல்லிசா சொல்லி காமிச்சார் நல்லா இருந்தது அவருடைய பேச்சும் சரி சுருக்கமாகவும் சொல்லி முடிச்சுட்டார் அவர் நம்முடைய பாராட்டி நடுவில் பாட்டு வேற பண்ணார் அதுவும் நல்லா இருந்தது பாராட்ட சொல்லி இருக்கலாம் இருந்தாலும் அதனுடைய கெடு என்ன அப்படின்னு பேசுறதுக்காக நம்முடைய டாக்டர் வர்றாங்க ராஜேஸ்வரி பிட்சாமி அவர்கள் வாங்க பரவாயில்ல பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கன்சல்ட் பீஸ்லாம் நிறைய இருக்கும் அதுக்காக எங்கும் நிறைந்தவளே என்னாலும் வாழ்பவளே அன்னை தமிழ்த்தாயே உன்னை வணங்குகிறேன் நடுவர் உள்ளிட்ட சபைக்கு என் வணக்கம் நடுவரையா அவர்களே ரெண்டு பேரும் முன்னாடி வந்து பேசிட்டு போறதா சொல்லிட்டு போனாங்க அத்தடி ஆனா அப்படி பார்த்தா தெரியல நம்ம கிருத்திகா அவங்க வந்தாங்க அவங்களுக்கு பாவம் தலைப்பே தெரியல நாங்க என்ன வரப்பான வர வந்து கொண்டிருக்கின்ற எல்லா திரைப்படங்களும் வாழ்க்கையை வளர்க்கிறது தளர்கிறதுன்னு சொல்லலையே be on the wall. எடுத்துட்டு போனாங்க அவையும் நானும் என்கின்ற திரைப்படத்தில் ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் இருக்கின்ற மிக அழகான